لله الحمد لله واحد النعم ومحيي الخلق بعد الرحيم والعدم கொண்டவன் தான் ஏதை செய்யக்கூடியவன் அவன் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது அந்த வல்ல இறைவன் ஒருவன் தான் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து சரி செய்து செவ்வாய்ப்படுத்தி வருகிறான் என்று உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சியம் கூறுகிறேன் மேலும் இவ்வுலகத்தில் உள்ள மனிதர்களை சரியான முறையில் நடத்துவதற்கும் சீரான முறையில் நடத்துவதற்கும் இவ்வலகத்திற்கு அருளாகவும் இறுதியாகவும் இறுதியாகவும் வந்த எனது உயிரிலும் பேரான ஹதரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபஅ தாபிஈன்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஏவில்லாலும் அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் மேலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பானும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் இத்தகுவா ஓ தீக்கும் மேலான அன்புக்குரிய சகோதரர்களே கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் மனிதர்களாக மிகவும் வாழ வச்சிருக்கிறான் இந்த மனிதர்களை மிகவும் படைத்திருக்கின்றேன் மிகவும் அழகாக நான் படைத்திருக்கின்றேன் எனவே கண்ணியமானவர்களே அல்லா இந்த உலகத்துல எங்களை கண்ணியப்படுத்திட்டு இந்த உலகத்துல எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்தா சுவர்க்கம் கிடைக்கும் எப்படி வாழ்ந்தா நரகம் கிடைக்கும் என்பதையும் அல்லா எங்களுக்கு கூறினார் அல்லாஹ் தெட்ட தெளிவாக சொல்லியும் தந்துட்டான் அதுக்கு ஆதாரமாக அல்லா குரானை ஹதீஸையும் அல்லா எங்களுக்கு தந்துட்டான் எனவே கண்ணியமானவர்களே நாங்க எந்த முறையில வாழணும் எப்படி வாழ்ந்தா எங்களுக்கு வெற்றி என்பதை எங்கட ஹபீப் சொல்லல்லாஹு அவங்கள் மூலமாகவும் சஹாபாக்கள் மூலமாகவும் அல்லாஹ் எங்களுக்கு வாழ வச்சியும் காட்டினார் எனவே நாங்க யாருமே எங்களால சொல்ல இயலாது நாளைக்கு தியாமத்து நாளையில படைத்த ரப்புக்கு முன்னால கோடான கோடி மக்களுக்கு முன்னால நிக்க நிப்பாட்டக்கூடிய நேரத்துல நாங்க நிக்கக்கூடிய நேரத்துல அந்த அல்லாவை பார்த்து எங்களுக்கு சொல்றேனா யா அல்லா நாங்க கேட்டோம் யா நாங்க எப்படி வாழணும் எங்களுக்கு தெரியாது யா குரான் ஹதீஸ நாங்க படிச்சோம் யா குரான் அதில் சொல்லப்பட்டது யா இந்த முறையில வளரணும்னு எங்களுக்கு யாருமே முன்மாதிரி இல்லையான்னு சொல்லி நாளைக்கு கியாமத்து நாளையில படைச்சரப்புட்ட சொன்னா அல்லா பாதுகாக்கணும் அந்த விடைய அந்த பதில அல்லா எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் எங்களுக்கு மாதிரி இல்லை எங்களுக்கு யாருமே வாழ்ந்து காட்ட இல்லைன்னு யாராலையும் சொல்லி தப்பிக்க இயலாது கண்ணியமானவர்களே அல்லாஹ் எங்கள் அனைவரை பாதுகாப்பானாக எனவே கண்ணியமானவர்களே அந்த தியாபத்து நாளையில அல்லாஹ் மனிதத்தை எதிர்பார்க்கிறது என்னன்னா மனிதன் சிறந்தவனாக இந்த உலகத்தில் இருந்து போவான் படைச்ச ராபு சொல்றான் தனக்கு நலவுகள் செஞ்சவங்களுக்கு யாரு நன்றி செலுத்தலையோ அவங்க படைத்த ரப்புக்கும் நன்றி செலுத்த மாட்டாங்கன்னு சொல்லி ஹபீப் சொல்லலாம் வரை கண்ணியமானவர்களே எங்களுக்காக எத்தனையோ எங்களுக்காக எத்தனையோ கண்ணியமானவர்களே ஆனா நாங்க எல்லாரையும் மறக்கிறோம் எங்களுக்கு உதவி செஞ்சவங்களை நாங்க இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட நடந்து போறதுக்கு காரணமா இருக்கிறவங்களை நாங்க மறந்துட்டோம் இன்னைக்கு மூணு நேர சாப்பாட வயிறு நிரம்ப பசி போற அளவுக்கு தின்னு குடிச்சிட்டு ஈக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்களை நாங்க மறந்துட்டோம் கண்ணியமானவர்களே அவங்களுக்கு நாங்க நன்றி செலுத்தோம் இல்லை அல்லா குரான் சொல்றாங்க மனிதர்கள் நிச்சயமாக நன்றி மறந்தவங்க நன்றி கெட்டவர்கள் எவ்வளவு அளவு செஞ்சாலும் கடைசியாக சுத்தி வளர்ச்சி எனக்கு கூட சொல்லுவாங்க என்று அல்லா குரான் சொல்லிட்டான் எனவே கண்ணியமானவர்களே அல்லாவை பின்னால அல்லா யார வச்சு எங்களுக்கு உதவி செஞ்சானோ யார வச்சு எங்களை ஆளாக்கினானோ அவங்களையும் நாங்கள் மறந்துட்டோம் கண்ணியமானவர்களே அது யாரு பெற்றோர்கள் என்னோட பெற்றோர்கள் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கினவங்க அதுலயும் குறிப்பாக நாங்க எல்லாரும் அதிகமாக பயான்கள்ல கேட்போம் எங்களை பெற்றோர்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் தாய்ந்தார் யாரு எங்களை உயிர உயிர தியாகம் செஞ்சு எங்களை பெற்றாங்க கஷ்டப்பட்டு எங்களை சுமந்தாங்க இப்படி தாயுடைய சிறப்புகள் அதிகமாக நாங்க நிறைய பயான்கள்ல கேட்டுட்டோம் கண்ணியமானவர்களே நிறைய ஹபிஸ்களை கேட்டுட்டோம் தாயிட காலத்துக்கு கீழால் சுவர்கமிக்கு என்பதையும் நாங்க அதை விளங்கிட்டோம் ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல வந்து ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த தாயும் அந்த தாய்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சேர்ந்து செய்யற பெரிய பாவம் நடந்து கொண்டிருக்குது அதனால நாங்க கட்டாயம் பேசியே ஆகணும் கண்ணியமானவர்களே அந்த விஷயத்தை நாங்க பேசுறோமும் இல்ல பார்க்கிறோமும் இல்ல சிந்திக்கிறோமும் இல்ல அல்லங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே அது என்ன பிரச்சனை தெரியுமா எங்களை உமா எங்களை பெற்று எடுக்கிறதுக்கு வயிற்றுல சுமக்கக்கூடிய காலத்துல அந்த உமாக்கு அந்த தாயுடைய நோய் நோய் அவங்களை உதவி செஞ்சாரே அந்த தாயுடைய கணவன் அந்த தாயுடைய கணவன் யாரே யாரு எங்களை எடுத்தாங்களே நாங்க இந்த நிலைமையில வரக்காட்டி எங்களுக்கு செலவழித்தாங்களே அந்த தந்தை தந்தைமார்கள் அந்த வாப்பாவை பத்தி நாங்க பேசுறோம் இல்ல அந்த வாப்பா அப்பா எங்களுக்கு என்ன செஞ்சாரு நாங்க அவருக்கு என்ன செய்யணும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் யோசிக்கிறோம் இல்ல அல்ல எல்லாரையும் கண்ணியமானவர்களே இன்னைக்கு எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின தாய் தாய் தாயுடைய சிறப்பு ஆனா நல்லா விளங்கி கொள்ளுங்க இஸ்லாம் ஒரு வாப்பா ஒரு தந்தையை எப்படி பார்க்கணும் அவர் இஸ்லாம் சொல்லி நாங்க பேசுறோம் இல்ல நாங்க இத யோசிக்கிறோம் இல்ல எந்த அளவுக்குடா கணக்கெடுக்கிறோம் இல்ல கணக்கெடுக்கிறோம் இல்ல இன்றைக்கு ஒரு மரம் ஒரு மரம் அழகான முறையில வளர்ந்து அழகான பழங்களை இருக்குது நாங்க இன்னைக்கு யோசிக்கிறோம் நல்ல மரம் சொல்றோம் நல்ல பழங்களை தருது சொல்றோம் பழத்தை எடுத்து வெட்டி அதை நாம சுவைக்கிறோம் ஆனா அந்த மரத்துக்கு ஆணி வேலை இவ்வளவு நடக்குது என்பதை நாங்க மறந்துட்டோம் ஆணி பத்தி யாருமே பேசுறதில்லை என்ன அதை மறைஞ்சிக்குது அதை பத்தி பேசி என்ன செய்ய அதை சீனால பெற்றோர் அல்லையோ எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின வாப்பா மாறுதல இன்றைக்கு கீழே போட்டு கொண்டிருக்கிறோம் புதச்சி கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே எங்களை கண் முன்னுக்கு வாழ்றாங்க ஆனா அந்த வாப்பாட மரியாதை பூமிக்குள்ளால அந்த வாப்பாட இறக்கம் பூமிக்குள்ளால யாரும் அந்த வாப்பாட இறக்கத்தை பார்க்கிறோம் இல்ல அந்த வாப்பாயிரத்தை என்ன செஞ்சாலும் யோசிக்கிறோம் இல்ல அந்த வாப்பாக்கு நான் என்ன செய்யணும் என்பதை யோசிக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே ஹபீஸ் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மூன்று நபர்களுடைய துஆ எந்த சந்தேகமும் இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படும் ஹபீஸ் சல்லல்லாஹு மூணு நபர்கள் அதுல முதலாவது நபி அவங்க சொன்னது யாரு தெரியுமா அநியாயம் செய்யப்பட்டவன் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆ நேரடியாக அல்லாத எந்த ஒரு பிழையும் இல்லாம துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படும் இன்றைக்கு எங்களோட வாப்பா மாதத்த நிலைமை மறுத்தார் அந்த நிலைமையில தான் நிற்கிறாங்க அந்த நிலைமையில தான் நிற்கிறாங்க அந்த கூட்டத்துல தான் நிற்கிறாங்க எங்களை பெற்று வளர்ந்து ஆளாக்கின வாப்பா எந்த நிலைமையில இருக்கிறாரு அநியாயம் செய்யப்பட்டவர் நிலைமை இருக்கிறாரு இரண்டாவதாக ஹபீப் சொல்லவா சொன்னாங்க துவாக்கள் பயணத்துல இருக்கிறவர் பிரயாணத்துல இருக்கிறவர் நல்ல பிரயாணத்துல ஒருத்தர் போராடி அவர் கேட்கக்கூடிய துவா கபூல்னு சொல்லி சொன்னாங்க கண்ணியமானவர்களே வாப்பாவை யோசிச்சு பாருங்க எங்கட வாப்பா எங்கட ஆளாங்கிறதுக்காக வேண்டி எத்தனை பிரயாணம் கொண்டிருக்கிறாரு எத்தனை பிரயாணம் செஞ்சிருப்பாரு நிம்மதி இல்ல வீட்டுல நிம்மதியாக தூங்கல பிரியாணம் பிரியாணம் நாட்டை விட்டுட்டு போறாங்க சின்ன பிள்ளைகள் எங்க வாப்பா நீங்க போக வேணாம் போக வேணாம் அதுவும் நாங்க கல்யாணம் சின்ன பிள்ளைகள் அழுது அந்த சின்ன கை குழந்தைகள் அழுது வாப்பா பேசி வேலை செஞ்சு புள்ளைய தூக்குற வயசுல பிள்ளையோட இல்ல புள்ள நிம்மதியாக வாழ வைக்க கடனை நான் கொடுக்கணும் வாப்பா பிரயாணத்திலே அவன் வாழ்க்கையை செலவழிக்கிறாரே அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒருத்தரையும் இல்லாமல் வாப்பா அதையும் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு மூணாவதாக ஹபீப் சொல்லாம் வலைவசலம் சொன்னாங்க யார துவா தெரியுமா ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஹபீப் சொல்லாம் வலைவசலம் சொன்னாங்க மூணு பேர் மூணு பேர்லையும் எங்களை எங்களை வாப்பா சம்மந்தப்பட்டிருக்கிறாரு இந்த வாப்பாவை நாங்க யோசிக்கிறோமா இந்த வாப்பாட துவாவை அடைஞ்சு கொள்ளணும்னு யோசிக்கிறோமா இன்றைக்கு பெண்களுடைய நிலைமை என்னன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் உள்ள குட்டிகள் அல்லாஹ் அப்படி சொல்லலாம் வலையத்தலம் சொன்னாங்க சிறந்த பெண்மணிகள் யார் தெரியுமா நாளைக்கு கியாமத்து நாளையில சிறந்த பெண்களாக யார் மாறுவாங்க தெரியுமா எந்த தாய் தன்னுடைய கணவன் சந்தோஷத்திலையும் பங்கெடுத்துக் கொண்டார் கொண்டாலோ எந்த தாய் தந்த கணவன் கஷ்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டாலோ அவள் தான் சிறந்த தாயை ஹரிசொல்லாம் சொன்னாங்க ஆனா இன்றைக்கு எங்கட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எங்கட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கணும் தாய்மார் சொன்னது நிலவ என்ன தெரியுமா கணவன் கணவன் தேவை இருக்கும் வரைக்கும் தான் கணவனை மதிக்கிறார் மரியாதை இல்லாம போகுது அல்லாஹ் பாதுகாக்கணும் இதுதான் எத்தனையோ வீட்டுக்குள்ளால நடந்து கொண்டிருக்குது எத்தனையோ அப்பா அம்மா சொல்லிக் கொள்ள இல்லாம தனியா அழுது கொண்டிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே எத்தனையோ அப்பா அம்மார்கள் சொல்லிக் கொள்ள இல்லாம என்னோட வாழ்ந்தவ என்னோட இருபது வருஷம் செய்த கண்ணியத்தை எனக்கு தாரா இல்ல இன்னைக்கு எத்தனை வாப்பா அம்மா அழுது கொண்டிருக்கிறாங்க தெரியுமா அதனால கண்ணியமானவர்களே தாய்மார்கள் அப்படி இருந்தா சொல்லி கொடுங்க இல்லாட்டி அந்த தாய்க்கு அல்லா சொர்க்கத்தை கொடுக்க மாட்டா அந்த தாய் சிறந்த தாயாக அல்லா மாட்டா தாய்க்கு சொல்லிக் கொடுக்கிறது எங்கட கடமை சொல்லிக் கொடுக்கணும் நாங்களும் அந்த பாவத்துக்கு துணை போனவர்களாக நாங்கள் மாறிடுவோம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அந்த தாயோட சேர்ந்துட்டு அந்த தாய் தான் நன்றி கெட்ட முறையில நடக்கிறா அல்லா பாதுகாக்கணும் பிள்ளைகளுக்கு எங்க போலீசி அறிவோ கண்ணியமானவர்களே என் பிள்ளைக்கு எங்க போனிச்சு அறிவோ அந்த பிள்ளைகள் இன்றைக்கு சமுதாயத்துல நல்லவனாக நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கு காரணமாக யாரு அவன் கேட்கிறேன் பார்க்காம ஒவ்வொருத்தருட காலடியில பேசி கெஞ்சி கஷ்டப்பட்டு மகண்டு பார்க்காம வெயிட்டு பார்க்காம நேரத்துக்கு சாப்பிடாம ஏதக்குள்ள நேரத்துக்கு சாப்பிடணும் ஏதக்குள்ள படிக்கிற வயசுல படிச்சு கொள்ளணும் ஏதக்குள்ள ஓதுற வயசுல ஓதிக்கொள்ளணும் ஏதக்குள்ள என்ன போல சீரழிஞ்சிடக்கூடாது ஏதக்குள்ள என்ன புள்ள போல அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு வாப்பாளர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா ஏதக்குள்ள நான் மடையனானத போல ஏதக்குள்ள மடையனாக கூடாது தந்த பிள்ளைக்காக வேண்டியும் மனைவிக்காக வேண்டியும் வாழ்க்கையை தியாகம் செஞ்ச அந்த வாப்பாவ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்க இன்றைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் எப்படி வெட்டி கொண்டிருக்கிறோம் வேலைக்காரனா வச்சு கொண்டிருக்கிறோம் நல்லா பாதுகாப்பனா என்னைய மகளை நல்லா பாதுகா போனாங்க இன்னைக்கு நாங்க சொல்றோம் குடும்பத்துல கஷ்டம் தொழில கஷ்டம் பிசினஸ் செய்யறோம் பணம் இல்ல பழக்கத்து இல்ல பழக்கத்தை அல்ல எங்க தர போறா பழக்கத்தை இல்லைன்னு சொல்றோம் பழக்கத்தை எங்க எல்லாம் தர போறா கண்மொன்னு கேட்கிற அப்பாவை மதிக்க தெரியாதவர்களுக்கு எல்லாம் சொத்து செல்வத்துல பழக்கத்தை தருவானா இன்னைக்கு நாங்க கேட்கிற கேள்வி என் எனக்கு என்ன செஞ்சாரு என் வாப்பா எனக்கு என்ன செஞ்சாரு எப்படி கேள்வி கேட்க எனக்கு தகுதி கண்ணியமானவர்களே உமா பத்து மாசம் சுமந்தா அந்த புள்ளைய எத்தனையோ வருட காலமாக வாப்பா சுமந்து கொண்டிருக்கிறாரு வாப்பா கொண்டிருக்கிறாரு கஷ்டப்படுறாரு உள்ள சீக்கிரப்பட வாப்பா இருக்கிறாரு உள்ளால் அழகு கொண்டிருக்கிறாரு இதை பிள்ளைக்கு நான் இதை எப்படி செய்ய போறேன் தெரியாது மனைவி சிரிக்கம்பல மனைவியோட சேர்ந்து இவர் சிரிக்கிறாரு உலகத்தில் உள்ள கவலையை யாருக்கும் சொல்லல அவங்களோட சந்தோஷமாய்க்கணும் அவங்களோட சந்தோஷமாய்க்கணும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருஷக்கணக்க கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு புள்ள ஆளாகி அந்த கல்லையில வளர்ந்துட்டு அந்த புள்ள திருமணம் முடிச்சதோட வாப்பா சொல்றாரு மகன் நீ பிரியோடு செய்ய வாப்பான்னு சொன்னா அந்த வாப்பாவை பார்த்து கேட்கிறான் இவன் உழைக்க ஆரம்பிச்சுட்டா இவன் பணம் வந்துச்சு இவனும் வாப்பாவோட செய்த ஊட கட்டிட்டான் பாப்பா சொல்றாரே பாப்பாவோட சண்டை குடிக்கிறான் பாப்பாவோட தங்க குடிக்கிறத கேட்கிறான் வாய்ப்பு பூசணமா கேட்கிறான் ஏன் அப்பா கத்தாம நான் இருக்க ஓரமாகிறேன் இதுதான் இன்றைக்குள்ள பிள்ளை கஷ்டம்தான் அல்ல அப்பாவுக்கு கஷ்டம் கண்ணியமாகவர்களே பாப்பா கஷ்டப்பட்டு அவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்தை செலவழிச்சது அந்த வாப்பாவை விட்டுட்டு பிரியத்துக்கா அந்த வாப்பாவை விட்டுட்டு பிரியத்துக்கா நீ தனியா வாழ மறந்துட்டா நாளைக்கு எனக்கு வயசு போகல ஏதோ புள்ள நம்பிக்கையில வளர்த்தாங்க இன்னைக்கு அந்த நம்பிக்கையை நாங்க யாரு செய்யறோம் கண்ணியமானவர்களே யாரு பார்க்கிறோம் யாரு யோசிக்கிறோம் எத்தனை வார்ப்பாங்க அலுவலகம் தெரியுமா பெரிய கோடீஸ்வரன் கண்ணியமானவர்களே பிள்ளைகளுக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாரு பிள்ளைகளுக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துட்டு இவர்களும் இவங்க மனைவியும் நீங்கெல்லாம் போறன இங்க வாம்பா நானும் வேற மனைவியை வேற பாட்டுல இருக்கிறோம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறாங்க இணைக்க சொன்னதை சொல்றேன் கண்ணியமானவர்களே அந்த வாப்பா எழுபத்தஞ்சு வயசு அந்த வாப்பா மதரசாக்கு வந்து அழுகுறாரு என்ன தெரியுமா எல்லாருக்கும் இருபது வருஷம் அறுபது வருஷம் கஷ்டம் எல்லாருக்கும் சொத்தை நான் கொடுத்தேன் ஆனா இப்பையும் ஒத்துமை நாம அழித்துக் கொண்டிருக்கிறாரோ எதுக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தா நானும் அவங்க உமா வைக்கிற இடத்தை எடுக்கிறதுக்கு அழிச்சு கொள்றானோ எல்லாம் பார்க்கறது பத்தரும் இல்லைன்னு சொல்லி அந்த வாப்பா அழுகுறாரு இதுக்கு எத்தனை வாப்பா மாதிரி அழுகுறாங்க தெரியுமா கண்ணியமானவர்களே வாப்பா மாதிரி அழுகையை காட்ட மாட்டாங்க அவர்களை வெளியாக்காட்ட மாட்டாங்க இவரோ நான் அழல்ல என்ன பிள்ளைய நம்பியே இப்ப நாளுக்கு என்ன சொல்லி கவலைய உள்ளத்துல கொத்தி வச்சுட்டு தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாங்க இந்த வாப்பாட தேவைய பார்க்கறது எங்களோட கடமை எங்களோட கடமை நாம பார்க்கலையா அல்லா குரான சொல்றால் இதே நிலைமை எங்களுக்கு வரும் இதே நாம் நாங்களும் பிள்ளைகளை பெற்றெடுப்போம் நாங்களும் பிள்ளைகளை வளர்க்கறதா போறோம் எங்கட புள்ள நாங்க எதை வாப்பாக்கு செஞ்சோமோ அதை விட நூறு மடங்கு எங்கட புள்ள எங்களுக்கு செய்வான் எங்கட உமாவோட சேர்ந்து எந்த வாப்பாவை நாங்க வெளியே போட்டோம் கையோட சேர்ந்து எங்கடமுள்ள எங்களை வெளிய போடுவா எந்த தாயோட சேர்ந்து எந்த வாப்பாட மனத்தோட சோமோ யார துவா கமுலாகுமோ அவட்ட துவா மனைவி கொள்ளாம நாங்க அவட்ட மனத்தோட சோமோ அதே போல அதை விட நூறு மடங்கு அல்லா எங்கட மனத்தோட வைப்பா நாங்க அவருக்கு மரியாதை செலுத்தலண்டா মধ্যে সে আল্লাহ না হাবিব সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম আমাদেরকে কেউ সাহাবী ওরে யார் சொல்லலாம் ஏத வாப்பா நாம் சம்பாதிச்சு வச்ச சொத்துக்களை எடுக்கிறாரு சொத்துக்களை எடுக்கிறாரு தள்ளிய கேட்கிறாரு செய்ய யார் சொல்லலாம் சொன்னாங்க அந்த உமாலுக்கலை அவிக்க நீயும் உன சொத்து செல்வமெல்லாம் உன வாழ்பாக்கு அவரை இருக்கிறது இடத்தோடு உன்னை வளர்த்து ஆளாக்கிறது அவர் தான் கஷ்டப்பட்டது அவர் தான் நேரத்துக்கு தூங்கல்ல நேரத்துக்கு சாப்பிடல நேரத்துக்கு பிள்ளைகளோட சிறச்சி பேசக்கூடிய நேரம் இல்லாம இருந்துச்சு அப்படியா அப்பாட்ட அந்த வாப்பாத்தா நீரும் இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் அந்த வாப்பாக்கு உடுப்பொண்ட வாங்கி கொடுத்துட்டோம் கணக்கு பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே நாங்க ஒரு உடுப்ப ஒரு கிட்ட ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துட்டு பெரிய ஒரு சந்தோஷப்படுறோம் ஆனா அந்த வாப்பா அந்த உடுப்பு எடுக்கும் போல அவர் உள்ளத்துல என்ன தெரியுமா ஓடும் உனக்கு நான் எவ்வளோ உடுப்பு வாங்கி தந்திப்பேன் எவ்வளவு உடுப்பு வாங்கி தந்திப்பேன் தாலா மகன் நினைக்கிறார் நான் அப்பாவுக்கு பெரிய சொத்தை கொடுத்துட்டேன் கொடுக்கிறது ஒருவருக்கு ஆனா பெரிய நினைப்பு மட்டும் நீங்க கண்ணியமானவர்களே இது இஸ்லாம் நாம கொடுக்கிற நேரத்துல வாப்பாட்ட சொல்லணும் வாப்பா நீங்க வாங்கி தந்ததுக்கு வீடாகாது வாப்பா நீங்க வாங்கி வாப்பா என்னால ஏழு மாத தாரைவாப்பா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நான் தர நீரும் கொடுக்கிறேன் அதுவாப்பா நான் உங்களுக்கு உருவாக்குறேன் பக்கம் குறைவாப்பா இந்த வார்த்தைய சொல்றோமா அந்த வாப்பாவை மதிக்கிறோமா அஞ்சு வருஷம் வரலாச்சு அந்த வாப்பா வந்த ஆசையோட பார்த்தோம் அஞ்சு வயசுல இருபது வயசு ஆச்சு அந்த வாப்பாவை விரோதியாக பார்க்கிறோம் ஓட சொல்லி அடிப்பாரு போட சொல்லி அடிப்பாரு படிக்க சொல்லி அடிப்பாரு யாருக்காக வேண்டி அவருக்காக வேண்டியா எங்களுக்காக வேண்டி நீ நல்லா வரணும் நீ நல்லா வரணும் ஆனா இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல நல்லா வந்ததுக்கு அப்புறம் அந்த வாப்பா மனதுக்குமே கண்ணியமானவர்களே அந்த வாப்பாக்கு நான் செலுத்துவோம் இல்லையே கண்ணியமானவர்களே அல்லாக்கு நான் செலுத்த கூட்டத்தில் அல்ல என்ன சேர்த்துவானா இவ்வளவு காலம் வாழ்ந்த கஷ்டப்பட்ட வாப்பாக்கே நான் நன்றி செலுத்தல் எப்படி படைச்ச ரொம்ப கூட நன்றி போறோம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்பாங்க என்ன வளர்த்தாராக்கி நான் வாப்பாக்கு நாங்கள் செய்யல அவருக்கு நன்றி செலுத்தல அவரை பார்க்கல எப்படி அல்லாத விஷயத்துல நான் பேடுதல வைக்க போறேன் கண்ணியமானவர்களே ஒரு மகன் உண்மையான அந்த சம்பவம் வாப்பா நல்ல முறையில பேமெண்ட்ல பரப்புற கடையை போட்டு வியாபாரம் பண்ணி பண்ணி நல்ல நிலைமைக்கு பிள்ளைகளை ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு கடையை போட்டு கொடுத்துட்டாரு இப்ப புள்ள கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டிகளோட இருக்கிறார் புள்ள குட்டிகளோட வாழ்றா வாப்பா சொல்றாரு மகன் நீ பேசோட புள்ள குட்டியோட இரு நான் கடையை இருக்கிறேன் நீ தயவுக்கு வந்துட்டு போ வாப்பா வேலை செய்யறாரு கடையில வாப்பாட்டா பார்த்து சொல்றாரு மகனுக்கு சொல்றாரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த கடையில மகனுக்கு பதிலா நீ புள்ள குட்டியோட வாப்பா நான் கடையில இருக்கிறேன் நான் சும்மா தானே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உழைச்சி கொடுத்து கொண்டிருக்கிறாரு வாப்பாட்ட சரியும் இல்ல பிள்ளைக்காக வேண்டி பிள்ளைக்காக வேண்டின்னு சொல்லி அவன் சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி இப்படி வளர்த்து இப்படி வளர்த்ததுக்கு பின்னால ஆளாகிறதுக்கு பின்னால கடையை போட்டு கொடுத்து அந்த கடையில ஒரு வேலைக்காரன போல வாப்பா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு திடீர்னு ஒரு ஒரு நாள் வாப்பாவை காணும் அடிக்கடி போகக்கூடியது எனக்கு தெரிந்த கண்ணியமானவர்களை வாப்பாய் நான் விசாரிச்சா வாப்பா ஹாஸ்பிட்டல்ல என்ன நோயில பிரித்து பார்த்தா வாப்பான ஒரு பக்கம் அப்படியே வேலை செய்யல படுத்த படுக்கை வைக்கிறாரு டாக்டர் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க இவரை வச்சு கொண்டீங்களா கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போனாச்சு வாப்பாக்கு சுகம் இல்ல வாப்பாக்கு சுகம் பிள்ளைகளுடைய நிலைமையை சொல்றேன் எனக்கு போல் அடிக்கிறாரு அப்புறம் வாப்பாக்கு சுகம் இல்ல கொஞ்சம் வாங்கலே கொஞ்சம் வேலாவது ஓதுவோம்னு சொல்லி இப்ப வாப்பாக்கு பேச்சு சக்கராத்துடைய நிலைமை ஓதுறோம் மகாணக்காலம் மகான் கடையில மகான் கடையில வாப்பாக்க சக்கரா மகான் கடையில மகானுக்கு போதளித்தாயிங்க மகன் சொல்றது கடையை மூடிட்டு வரையலாம் கடையை மூடிட்டு வரையலாம் கடையில உத்தரவு இல்லை இங்க வாப்பா சக்கராத்துல அவர் சொன்னாரே சுஷ்மாக எங்க வாப்பாக்கு எப்ப ஆசை நான் எப்ப வந்துட்டாரே நீங்க போற வரையில வாப்பாட கையில கொடுத்துட்டு போறீங்களா ஓதி கொடுத்துட்டு போறீங்களா மகன் கேட்கிறார் திடீர்னு ஒரு நாள் பள்ளியில இரவு நேரம் பள்ளியில அறிவிக்கிறாங்க வாப்பா மவுட்டு மையத்துக்கு போறோம் பயணம் பண்ணு பேச்சு வந்த மையத்துக்கு போறோம் தெரியவானவர்களே அல்லா பாதுகாக்கணும் அந்த புள்ள சொன்ன பதில் என்ன தெரியுமா கவலையோட போறோம் அந்த மனுஷனை நினைச்சு சரி கவலை நான் கண்ணால கண்டது சரி கவலை சக்கராத்து நேரம் அவனா கடையை போறது நிற்கிறான் அப்படி கவலை மகாட்ட போயிட்டு கவலையோட சரா கொடுத்து பாப்பா மூத்தாய்க்கா ரெண்டு போதான் மகன் சொல்றான் அல்லா பாதுகாக்கணும் மகன் சொல்றான்னு தெரியுமா அதனால் நான் அல்லாட்ட துவா செஞ்சேன் இந்த வாப்பாடு அவசரமா எடுக்க சொல்லி அவசரமா எடுக்க சொல்லி என்னை இதை சொன்னதை நான் சொல்றேன் கண்ணியமாக அட்டி சொல்லல ஒல்லாது புல்லாத வாயால வந்த வார்த்தை அந்த புள்ளையில வாயால வந்த வார்த்தை இந்த வாப்பாவை அவசரமா எடுக்க சொல்லி என்ன காரணம் பற்றி பார்த்தா வாப்பா சுவாமிலாமத்தை ஒரு பத்து நாள் கடையை மூடிக்கு வாப்பாவை பார்க்கிற ரெண்டு மகைமார்கள் மகளுக்கு பார்த்து கொள்ளையா மகளுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை கடையை திறக்கணும் சிந்தம் பண்ணணும் இவ்வளவு ஆளாக்கிற அந்த வாப்பாக்கு மகன் கேட்டதுவா என்ன தெரியுமா யாருவா இந்த வாப்பாவை அவசரமா எடுத்துட்டு யாருவா இறக்கத்துக்கு கேட்கல மகந்த நிம்மதிக்கு கேட்கிறா இன்றைக்கு சமுதாயம் எப்படித்தான் சீரல் இருக்கட்டியவானவர்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த வாப்பாவை டக்குன்னு எடுத்துறியான்னு கேட்கிற பிள்ளைகள் தான் அதிகம் தேவ முடிஞ்சே கட்டியவானவர்களே நாங்க வளர்ந்துட்டோம் நாங்க வளர்ந்துட்டோம் இப்ப வாப்பாட தேவைகளுக்கு இல்லை நோன்பு திறக்கிறோம் அவரை மவுந்தாக்கிறதுக்கு ஒரு வாரியார பிள்ளைகள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறாங்க இப்படியே நாங்க வளர்ந்துட்டோம்டா நாங்களும் அல்லா அம்மா இருக்காங்களோ இன்னொரு பத்து வருஷம் போனா எங்கள பிள்ளைகள் எங்களுக்கு என்ன விஷயத்துல பேருதலா இருக்க அவங்கள துவாவை அடைச்சு கொள்ளுங்க அவங்க செய்யற ஒவ்வொரு துவாவும் நிச்சயமாக அவர் அல்லா கபுல் செய்வார் அவங்க எனக்கு எதையும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கிறது இறக்கத்தை மாட்டாங்க தேவையை சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க நாங்கத்தான் கேட்கிறோம் நாங்கத்தான் பார்க்கிறோம் அவர்த நோய் எங்களுக்கு காட்டலாய் போல பாப்பா தள்ளி இல்லையா அது யோசிக்கல மறந்துட்டார் எனக்கு தந்தாரு ஆனா இன்னைக்கு எங்கட வாப்பாக்கு சுவாமி இல்லாம போனா நாங்க யோசிக்கிறது ஈக்குதா இல்லையா இதத்தான் நாம யோசிக்கிறோம் அதனால கண்ணியமானவர்களே அல்லாம பயந்து கொள்ளுங்க பெற்றோர் நல்ல விஷயங்கள பேரலாயிருங்க தாய்மார்களோட சேர்ந்து அந்த வாப்பாட மனசு உடச்சிட்டு நாங்க எவ்வளவு உழைச்சாலும் சரி கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் சரி அந்த சொத்துல ஒரு மறக்கத்தையும் அல்ல தரமாட்டார் உள்ளத்துல கொஞ்சமாவது நிம்மதியையும் அல்ல தரமாட்டார் எனவே கண்ணியமானவர்களே வாப்பாள விஷயத்துல பேருதலாயிருங்க தேடுங்க அதனால கண்ணியமானவர்களே இன்னைக்கு பெஷன் ஆகிட்டு கடைசியா சொல்லி முடிச்சு கொள்றேன் இன்னைக்கு பெஷன் ஆகிட்டு வாப்பா இருக்கக்கூடிய காலத்துல வாப்பாக்கு சுகம் இல்ல நாலஞ்சு பிள்ளைகள் மருந்து எடுத்து கொடுக்க போக்தகம் இல்லை பாப்பா உயிரோடு இருக்கப்பல பாப்பா படுத்த படுக்கையில் இருக்கிறாரு படுத்த படுக்கையில் இருக்கிறாரு எழுப்பி கோயில போயிடலாம் எனவே தலைவர் போகிறார் தந்த மலத்தன் தான் தனக்கு வருகிறாத நிலைமையில வாப்பா படுக்கிறாரு அந்த வாப்பாக்கு அந்த வாப்பாக்கு ஒரு பம்பத்தை வாங்கி பிள்ளைகள் யோசிக்கிறாங்க தள்ளி போய்க்கிறது ஆனா என்ன தெரியுமா வாப்பா மௌத்தாகிட்டாரா பிள்ளையும் மருமகளும் சேர்ந்து உம்ரா போறாங்க யாருக்காக எனக்கு தெரியுமா எல்லாருக்கும் சலாம் கொடுக்க போகிற சொல்றாங்க பெருமையா என் வாப்பாட பேர்ல நான் ஊம்பா செய்ய போறேன் பெருமைக்கு மாறடிக்காம இங்கிற காலங்கள் அவங்கள பார்ப்போம் அவங்கள மதிப்போம் அவங்கள துவா மனதிக்கொள்வோம் அவங்களுடைய ஒவ்வொரு தண்ணீர் துறையோ அவங்களுடைய ஒவ்வொரு எங்களை எங்கேயோ கொடுப்பேச்சு வைக்கிறோம் அதனால இருக்கிற காலத்துல பாவோ மவுசா எடுத்துக்க போறோம் வாப்பட பேர்ல உம்ரா உம்மட பேர்ல உம்ரா அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வைங்க கண் மட்டும் நல்லா தந்திக்கிறானா அந்த வாப்பாவை பாருங்க அந்த வாப்பாங்க ரங்கத்தை கொடுங்க அந்த வாப்பாட தேவையை பூர்த்தி செய்யுங்க தங்களுடைய உம்மா இருக்கிறாரா அந்த உம்மாவை பாருங்க அந்த உம்மாட தேவையை பூர்த்தி செய்ய கபருக்கு போறதுக்கு போறோம் ஏதோ உம்மாவை பார்க்க கிடைக்கலையே ஏதோ அப்பாவை பார்க்க கிடைக்கலையே நான் நல்லா இருக்கிறதுக்கு ஏதோ அப்பா தான் காரணமே சொல்லி போனதுக்கு போறோம் அல்லது எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அதனால நாங்க ஈக்கிறவங்க பிரயோசனமாக அந்த உம்மா பாப்பாவை பார்த்துக் கொள்வோம் இல்லாதவங்க செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடம் என்ன தெரியுமா எங்கட வாப்பா மௌத்தாகிட்டாரா எங்கட வாப்பா மௌத்தாகிட்டாரா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே அந்த வாப்பா நிதுவா செய்யுங்க அந்த வாப்பா நிதுவா செய்யுங்க அப்படி சொன்னாங்க ஒரு மனிதன் விட்டுட்டு போறது ஆக சிறந்தது என்ன தெரியுமா அவனுக்கு அமைதி அழுற கண்ணீர் வடிக்கிற பாவ மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகள் சார்ந்து சொல்லினாங்க அதனால வாப்பா மௌசா அவங்க யோசிக்க வேணும் வாப்பா மௌசா ஹித்தாரே சொல்லி உங்களோட கடமை என்ன தெரியுமா எங்களோட கடமை என்ன தெரியுமா எங்களோட வாப்பா ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்போம் ஒவ்வொரு நாளும் துவா செய்வோம் இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் யாரா அவரோட பாவத்தை மன்னிச்சுக்கோ யாரா அவரோட கபுரத்தில் ஆசை வாங்கிறியா அப்பா எப்படி உலகத்துல எல்லாம் கண்ணியமாக வாழ வச்சாரோ அதே போல ஏன் கண்ணியமானவர்களாக ஆக்கிறியார்களாக சொல்லி நாம துவா செய்யறது எங்கட கடமை எங்கட கடமை என்பதை மறந்து வாழும் எனவே எல்லாம் வல்ல அவ்வா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாடாக யாவருடைய பாவங்களை மன்னிச்சு ரஹ்மானே அப்படியாப்பட்ட கூட்டத்தில் என்ன சேர்த்தாரு யாருலா யாருலா நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு எங்களை வாப்பா தான் அந்த வாப்பாவை மறந்துட்டோம் அந்த வாப்பாவை ஒதுக்கிட்டோம் அந்த வாப்பா துவா ஏற்றுக்கொள்ள அப்பொழுது நபி அவங்க சொன்னாங்க யாரெல்லாம் செஞ்சு கேட்கிறோம் யாரெல்லாம் அந்த வாப்பாட துவா அடைந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளான எங்களை மாதிரி யாரெல்லாம் யாரெல்லாம் என்னொன்றுமே எதிர்பார்க்காம எங்களை வளர்த்து ஆளாக்கிறாங்க யாரெல்லாம் இன்றைக்கு அவர்கள சேவைய அவங்கள கஷ்டத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் செலவழிக்க நாங்கள் யோசிக்கிறோம் யார் பாக்கியத்தை தாயாகுவா இது செய்யறேன்னு சொல்லி சும்மா வீணாக்காம இருக்கக்கூடிய காலத்துல நல்ல மல்களை செஞ்சு எங்களை பெற்றோர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தாயாகுவா யாருவா உலகத்தில் உள்ள முக்கியமான அந்த பெண்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியாள்வா யாருவா எங்களுடைய அக்காமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியாள்வா முக்கியமாக இருக்கிற பெற்றோர்களோட பாவல மன்னிக்கிறியா அல்லா நாங்க இன்றைக்கு செய்யல நாங்க எங்களை பிள்ளைகள் எங்களுக்கு செய்வாங்க அல்லா அதனால எங்களை சிறந்த குழந்தையாக வாழ வைக்கிறியா அல்லா சிறந்த தந்தையாக வாழ வைக்கிறியா அல்லா உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் பாதுகாக்கிறியா அல்லா முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்கிறியா அல்லா அனைவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிருப்பாரே துவாக்களை ஏற்றுக்கோயா அல்லா இந்த ஊரையும் இந்த மகல்லாவாசிகளை கபூர் செஞ்சுக்கோ அல்லா சிறந்த பெற்றோர்களை சில தந்தைய சிறந்த முறையில பார்த்து அவங்கள தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய குழந்தைகளாக வாழ வாழ்ற நிலைமையில எங்களுக்கு மூத்த தந்திரியா அல்லா வாக்களை ஏற்றுக்கோயா அல்லா வாக்கள் அலமதுல்லா